நானாயுதம்னா பல்வேறு வகையினால ஆமா ஆமா அதனால அதனால ஏன் அப்படி இருக்கக்கூடாது அதனால விருட்டுமே நமக்கு நானாவிதங்கிறது நல்லா தமிழே சொல்லலாம் அவங்க அப்படியே சொல்லிட்டு போறாங்க இப்ப நம்ம மட்டும் இந்த மந்திரம் எல்லாம் படிக்க முடியாது முடியாத அருமையா படிக்கலாம் நாங்க அப்பா காலத்துல நம்ம முருகப்பெருமானுடைய அஷ்டோத்தரம் அருமை எனக்கு தெரியுமே அதனால நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் சிரித்தும் அர்த்தம் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்தும் நவித்தி அவரு அப்பர் சொன்னார் நிலை பெறுமாறு என்னுதியேன் நெஞ்சேன் ஊர்ல உன கூப்பிட்டா உனக்கு வேற வேலை இல்லம்மா இல்லைங்களா அப்புறம் அல்லது ஏ சில பேர் நம்ம வீட்டு வந்து தேடி அப்பர் சாமியில் கூப்பிட்டாருமா சில பேர் வேற வேலை இல்லையே நாளைக்கு கதவை சாத்திருப்பான் இந்த இந்த மாதிரி கொஞ்சம் முழங்கால் கீழே துண்டு கையில ஒரு அந்த இது வச்சிருந்தாருன்னு வச்சுங்க அந்த ஆளை கண்டவனே கதை சாத்துட்டுவான் அதனால பார்த்தாரு ஏண்டா ஊரானு சொல்லுவானு நிலை பெருமாறு என்னுதியேல் நெஞ்சே நீவா பாடா ராஜா நித்தலும் புரிச்சுக்கடா நாற்பது பக்கம் நோட்டில் ஒரு நாளைக்கு கோயில் போயிட்டு ஒன்பது நாள் போகாம இருக்க கூடாது நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு விடாம போகணும்டா என்ன பண்ணி எந்த இடத்துக்கு போகணும் விடிஞ்சல்ல புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கும் இட்டு பூக்கூடல பூ மாலை புனிந்தேத்தி வாயினால புகழ்ந்து பாடி எப்படி பாட தெரியாது சார் புகழது தெரியல சங்கரா ஜெய போற்றி போற்றி பாருங்க போடுவதற்கும் சொல்லி கொடுத்தார் சாமியை எப்படி போடுவேன் எனக்கு என்னாரு சங்கர ஜெய ஜெய போற்றி அப்படித்தாண்டா சொல்லணும் வேற என்ன சங்கர ஜெய போற்றி போற்றி என்றும் அலை புனல் சேர் செஞ்சடையும் ஆரி என்றும் ஆரூரா என்றே அலரானில்லே நெஞ்ச நோக்கி குறிப்பிட்டார் ரொம்ப என்ன தலை ஆறக்கும் ஆறன்னா இனிமே இந்த வணங்க முடியாத அளவுக்கு ஆறன்னு நிறைய நடத்தும் ஒரு தரம் ரெண்டு தரம் அல்ல ஆமா நூத்தி எட்டு தரம் வழங்கினா என்னது ஆயிரத்தி எட்டு தரம் வணங்கும் தலை ஆற கும்பிட்டு சொல்ற வாயார பாடிங்கிறார்ல என்ன அர்த்தம் இனிமே வாயில சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே அந்த அளவுக்கு அது மாதிரி தலையார கும்பிட்டு அப்படியே கும்பிட்டு இருந்தது அப்படியே தலையார கும்பிட்டு கொத்தும்மாடி சங்கரா ஜெய போட்டி கொத்தும்படியெல்லாம் சொன்னார்கள் எனவேதான் இங்கே இந்த பாட்டு நானாவிதத்தால் ஆமா கூத்தும் நவித்ரி அப்படின்னு சொன்ன நீங்க அந்த கூத்தின வைத்தின்னு சொன்னா நாம ஏதோ ஒரு எந்த எந்த நாடகம் போட்டுக்கிறது என்ன என்ன வேஷம் போட்டுக்கிறதுன்னு கேட்கக்கூடாது வேஷமும் இல்லை அரிதாரம் எல்லாம் பூசுறது இல்ல தன்னை மறந்து அப்படியே ஆடுறது தன்னை மறந்து ஆடுவதுதான் கூத்தாடுதல் நடத்தினே தவிர என்ன என்ன சினிமா ஆடுறாரு என்ன கதை வைக்கிறாருலாம் கேட்கக்கூடாது இப்படி எல்லாம் செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி பாருங்க அப்படியே கொஞ்ச நேரம் கூத்தாடின பிறகு அப்படியே திருமேனிய பாக்கணுமா செக்கச்சவேன்னு பெருமான் திருமேன் இருக்கா அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் செக்கர் பேரோடும் திருமேனின் நோக்கி அந்த பெருமானுடைய திருவடிவ திருவுருவத்தை பார்த்து சிலி சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ புக்கு நிற்பதுன்னா எங்க போகிறது ஆண்டவனத்துல எங்க போகிறது திருவடியில் பூதல் பூதல்னா அவருடைய நெஞ்சை பிளந்து உள்ள போறதா அல்லது நெற்றியை போறதா புகுதல் என்பது எங்கே திருவடியில் பூந்து திருவடி கீழே பூந்து இருக்கும் புகுந்தன பொதுவையால் கூறினாலும் இன்று திருவடியில் புகுந்தன கொள்க அப்படி தண்ணிப்பட்ட பாடா இருக்கும் புகுந்து நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புனந்தே தாதாய் அப்பா மூவேர் உலகத்தும் தாயி நீ ஒரு உலகத்துக்கு மட்டுமா தாய் இல்லப்பா மூவேர் இருபத்தோரு உலகத்துக்கும் இருபத்தோரு தலைமுறை தலைமுறையா நீதான் தாயி நீதான் தந்தை வேற யாரு பாருக்கா என்னங்க ஆமா இல்ல உலகம் பல சேர்ந்தது அண்டம் ஆமா அப்படி பெரிய அண்டம்னு சொல்லும் போது அப்படி இருக்கும் அதெல்லாம் அண்டை அண்டைப்பகு அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகலில் நூற்றொரு கோடியும் மேற்பட விரும்பின தூக்கி போட்டார நம்ம ஐயாவே தான் போட்டார சிவ சிவ ஆகவே அப்படி அந்த விரிந்து கிடக்கின்ற இந்த உலகம் இருக்கு அதை அதில் உன் திருவடியில் தாதாய் மூவே உலகுக்கும் தாயே நாயின் தனையாண்ட பேதாய் பாருங்க பாவம் நீ வந்து பெருமானி நீ ஒரு பித்தன் என்னன்னாரு என்னையும் ஆட்கொண்டேன் என்னையும் ஆட்கொண்டேன் அப்ப என்ன பித்துன்னு அருள் பித்துன்னு அர்த்தம் அருள் பித்துன்னு இப்ப நம்ம கூட என்னன்னு கேட்டா பித்துனா துணியை கழிச்சு நிக்கிற ஒரு பித்தம் உண்டு அவருக்கு காபி பித்துன்னு என்ன அர்த்தம் இந்த பிறகு போன செகண்ட் சாப்பிட்டுட்டு டம்ளர் வைக்கும் போது நீங்க சாப்பிடுறீங்களான்னு கொடுங்க பாரு தவிர இப்பதான் சாப்பிட்டேங்க அது சரி இப்படி சாப்பிட்டுட்டு போய் உள்ள அண்ணாமலையார் தெரிஞ்சுட்டு வரும்போது யாராவது காஃபி ஆத்தலாம் என்ன அங்க ஒட்டமெல்லாம் டம்ளர் கிடைச்சதுன்னா அதையும் ஊத்திக்கும் இது காபி பித்தல்ல அப்படின்னு நினைச்சேன்னா ஒன்றையே பலகால் செய்வது சீக்கல் டு பித்து ஒன்றையே வேற இல்ல அவ பெருமான எல்லா உள்ளத்திலையும் பித்து ஆமா என்ன இந்த ஆன்மா கரையேறணுமே அந்த ஆன்மா கரையேறணுமே இதாகணுமே இதாகணுமே ஏன் பெத்த மனம் திட்டு பிள்ளை மனம் கல்லு என்னை கரையேறுவானோ படிக்க மாட்டேங்கிறானே என்ன பண்றது என்ன பாப்பாளு வயது விகுவாயு நான்கு வருஷம் ஆச்சு என்னைக்கு விடிவு வருதோ அப்ப என்ன பித்து நான் பிள்ளை மேலதான் பித்து பெத்த மனம் பித்தா இருக்கும் பிள்ளை மனம் ஏமா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா சோறு போடுமா நீ ஒண்ணு வர்றேன்டா வர்றேன் வர்றேன் வர்றேன் ஒன்னதான் எனக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு அது கவலைப்படாம சாயம் போடுங்க பிள்ளை மனும் கல்லு பெத்த மனும் பாவம் அந்த பித்தை தவிர துணியை கழிச்சு நிக்கிற பித்தல்ல அதனால் இப்படி அவன் பித்தனாக இருப்பானும் பாவம் அதனால் தனின் நாயேம் தனையாண்ட பேதாயி பிறவி பிணிக்கோர் மருந்தே நாட்டு மருந்து சாப்பிடறதா ஆங்கில ஆங்கில மருந்து சாப்பிட்டீங்கன்னா எந்த மருந்து சாப்பிட்டாலும் பிறவி பிணிக்கு மருந்துங்கிறது அண்ணாமலையார் தான் எந்த டாக்டர்கிட்டையுமே எந்த நாட்டு வைத்தியத்தையும் வாங்க முடியாது அதனால திருவள்ளுவர் என்ன என்ன சொன்னீர் அப்படின்னார் இந்த பிறவி பிணிக்கு அவர் தான் மருந்துன்னு சொன்னது பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதார் நீந்தார் வணக்கம் இப்ப பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாம் ஏதாம் மணியே பாருங்க ஏது ஆம் மணியே நல்ல நிரம்ப தேனெல்லாம் அப்படி ததும்படியாக எப்போதும் ஏதம் ஆம் மணியே என்னன்னு கேட்டா என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் தந்து கொண்டே இருக்கிற பெருமாள் வேண்டுவார் வேண்டுவதி ஒன்னு ஒண்ணு சொல்லிவிட்டாங்க நமக்கு அதை எடுத்து இணைச்சா போதும் இணைப்பாளராக இருந்தாலே போதும் ஒன்றும் புதுசா ஒண்ணு உரை கழிக்க வேண்டாம் முன்னெல்லாம் பெரியவங்க சொல்லிட்டாங்க அதனால வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோய் ஆசி வீர கொடுப்பார் சிவ சிவ பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாம் ஏது ஆம்மணியே வேண்டுவனவெல்லாம் என்னென்ன வந்து வேணுமோ அத்தனையும் தரும்படியான மணி நீ என்றென்று ஏத்தி எப்பொழுது இரவும் பகலும் ஏத்தி எதை ஏத்தி எழிலார் பாத போது ஆய்ந்து எந்த எதை ஒண்ணு ஏத்தனும் அதை பொருந்திருக்கிற பாதப்போது திருவடியாகிய மலர்கள் அந்த மலர்களை போதுன்ன மலர் போது ஆய்ந்து ஆய்ந்து அணிவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணந்து இல்லவா இங்க ஆய்ந்துன்னா என்ன பொருள் ஆராய்ந்துன்னு அர்த்தமா பாலாப்பணம் தொல்லாப்பியம் இதெல்லாம் கூட எழுதி வச்சா நல்லது இது இப்ப நீங்க சொல்றேன் இதே இன்னொரு நாளைக்கு எடுத்து வரும்போது ஒண்ணுமே மனசுக்கு வருதோ இல்லையோ தெரியல ஓய்தல் ஆய்தல் நிலத்தல் சாய் ஆவைய நான்கும் உள்ளதன் நுணுக்கம் சொல்வாப்பியம் இந்த ஓய்தல் ஆய்தல் நிழத்தல் அந்த சொல்லலாம் இப்ப எடுத்தாலாமினால வெறும் தொல்லாபத்திலேயே இருந்து போச்சு தொடர்ந்து எடுத்தான்னு வச்சிருக்க இப்ப எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலை யாருக்கும் தெரியும் வேலூர்கள் வேலு தெரியும் ஆமா ஓய்தல் ஆய்தல் நிடத்தல் சாய் ஆவையின் இந்த நாலு சொல்லும் உள்ளதன் நுணுக்கம் நம்ம நுணுகி பார்க்கறதுன்னு அர்த்தம் அப்ப இங்க என்ன பெருமானை சொல்லணும் இந்த இடத்துல அந்த அந்த சொல்ல வச்சு பாத்தீங்கன்னா போது ஆய்ந்து அணைவது என்று கொள்ளோம் ஆய்ந்துன்னா அந்த பெருமானை நுணுகி சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் நல்ல வேலை அது வருது இதெல்லாம் வராதுங்க என்னமோ வருது <laughs> அதான் அந்த ஆன்மாவானது சென்று போய் அந்த பெருமானை பற்று பற்ற பற்ற இது அப்படியே ஒரு அணுவாக நுணுகிடணும் நுணுகி அப்படியே அந்த பெருமானம் ஆயின் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெரும் துறையுரை சிவனி அப்ப நுணுகி நுணுகி என்ற அர்த்தம் இல்லைன்னா ஆய்ந்துன்னு ஆராய்ந்துங்கிறதா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது இடம் ஆராய்ந்துன்னு தான் வர சொல்லுவாங்க இந்த இடத்துல நுணுகி எதனால அந்த ஓய்தல் ஆய்தல் நிலத்தல் தொல்லாப்பியம் வந்ததுனால இல்லைன்னா போய் சொல்லுங்க தொல்லாப்பியமெல்லாம் படிக்கணும் சாமி கல்லூரில் இருக்க மட்டுமல்ல எல்லாம் படி இப்ப செண்பக தமிழர் இன்னைக்கு கூட இவங்க கேட்டாங்க தொல்லாப்பியம் எங்க பாடம்னு திருவரங்கத்துல ஸ்ரீரங்கத்துல ஒவ்வொரு மூன்றாவது சனிக்கிழமை மாலையில தொல்லாப்பியம் தான் பாடம் யாருக்கு நல்ல பொதுமக்களுக்கு தான் அவர் அம்மனா மன அமைதி அதான் வேற எது அமைதி நமக்கு ஒண்ணுதான் எனவே போது ஆய்ந்து இது கூட நான் சொல்றேன் பாருங்க குறிக்கவே இல்லைங்க வேற இதை குறிக்கிறீங்க தவிர இதை குறிக்கல இதெல்லாம் என்னன்னு கேட்டா என்ன வேற ஒண்ணும் இல்ல சும்மா அந்த ஒரு குறிப்பு என்ன ஓய்தல்னு சொன்னால தொல்லாப்பி வந்துடும் என்ன முப்பத்தெட்டு ஆண்டுல சொல்லியிருக்கேன் பாடம் அதனால சொல்லுவேன் அது போட்டு இன்னைக்கு சொல்றோம் அன்னைக்கு எல்லாம் வருதோ வரலையோ சரிதான் திருவருள் நம்ம என்ன பண்ண முடியும் இப்படி எங்க படிச்சோம் நீ காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பில் விண்ணோர்க்கு எல்லாம் மூப்பாய் இந்த கண் கூட அந்த மாதிரி இயற்கையை பார்த்து தொலைதூரத்தை பார்த்து கொண்டு வந்த கூட கெடாதான் கண்ணொளி கிடாதான் புசத்தை பார்த்து அது பார்க்க கண்ணொளி கிடும் நல்ல இயற்கையா இருப்பாருங்க பாருங்க நல்ல வானாளாவே நல்ல நிலவு இருக்கு நல்ல காற்று இருக்குன்னு சொல்லும்போது நல்லா அப்படியே நல்லா அப்படியே கண்டது பார்த்துக்கிட்டே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி போயிட்டு கண்ணுக்கு அவ்வளவு நல்லதான் இயல்பான அமைப்பு இது இங்க நம்ம தான் இயற்கையோட சேர மாட்டேங்கிறோம் போறதுக்கெல்லாம் இல்லையா டிவியில சேர்ந்து என்ன பண்றது இருக்கிற கண்ணை கெடுத்து விடுவோம் அதனால எனவே இப்படி கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் தேவர்களுக்கெல்லாம் நீ முதிர்ந்தவன் மூவா முதலாய் என்றும் அடியாத முதற் பொருளாயிருப்பாய் நின்ற முதல்வா அப்படி எல்லோருக்கும் முன்னோனாக இருக்கின்ற பெருமானி முன்னேயனை முன்னேயனை ஆண்ட பார்ப்பாணி சிவசிவ பார்ப்பாணி என்ன பொருள் முன்னேயனை ஆண்ட பார்ப்பானி அந்த ஆகி வந்து ஆட்கொள வல்லாய் ஆரமூரே பள்ளி எழுந்தர் எனவே பார்ப்பன என்றார் அந்தனன் ஆதல் பற்றி அவ்வளவு தூக்கி போட்டாங்க அந்தனன் அந்தனன் அந்தனுங்கிறதுக்கு என்ன நேர் பொருள் என்ன அது அந்த போர் அறவோர் அதனால இங்கே அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தண்ணி பூண்டோடுகளான் அப்படின்னார் எழுதுன பரிமையம் இல்லைங்க என்ன பண்றது அவன் தான் பெரிய அறிஞன் அம் தனர் அம்னா அழகிய தனர்னா குளிர்ச்சி உடையவர் அது அம்தனர் என்பது அழகிய தட்பத்தினை உடைய அடியவர் என்பது பொருள் ஆதலால் அது அவ்வருள் உடையார் மேலன்றி செல்லாது என்பது கருத்து அருமையில கருத்தில ஒரு ஐயங்கார்னு சொல்லுங்க இங்க அந்தனர் என்ன சொன்னேன்னு தமிழ் சொன்னேன் தமிழ் தான் சொன்னேன் எல்லாம் திருக்குறள் படிக்கணும் திருக்குறள் பரிமையல் உடையோட தான் நடத்தணும் கையில ஒவ்வொரு புத்தகம் பரிமையல் உடையும் கொடுத்து மெதுவா ரெண்டு குரல் நாலு குரலா நடத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது முடிப்போமோ முடிக்கலையோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் <laughs> முடிச்சோம்னா ஒரு ஆறு ஏழு ஆண்டுக்கு மேல நடத்தணும் <laughs> ஆமா இன்னும் ஆயிரத்தி முன்னூத்தி பேர்ல அந்தனர் என்பது அழகிய தட்பத்தின் தட்பம்னா நல்ல அருள் உடையவர்கள் அந்தனருங்கிறதுக்கு என்ன பொருள் கேட்டா எல்லா உயிரிடத்திலும் அருள் சுரக்கின்றவர்கள் அர்த்தம் அந்தனர் என்பது அழகிய தற்பத்தினை உடையவர் என்று ஏது பெயராக ஏது பெயர்னா யாரெல்லாம் எல்லா உயிரத்திலும் அந்த அருளுடையவராக இருக்காங்களோ அவங்க எல்லாம் அந்தனர் சாதி பெயர் அல்ல காரண பெயர் எதிராது அந்தனர் என்பது அழகிய தற்பத்தினை உடையாரன ஏது பெயராக ஏது பெயர்னா இந்த கருணை உடையவர்களைத்தான் குறிக்கிற சொல்லாக வேண்டி அகுது அவ் அருள் உடையார் மேலன்றி அது இந்த ஆந்தனர் என்பது அப்படிப்பட்ட அந்த ஞானியர்களை குறிக்குமே தவிர பிறர் மேல் செல்லாதென்பது கருத்து ஏன் இது அல்லன்னு அர்த்தம் ஈக்குவல் டு முடிவதா முடிவதா அது அருள் உடையார் மேல் என்று செல்லாது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி அருள் தன்மையுடைய முனிவர்களை இந்த சொல் குறிக்குமே தவிர இவர்களை குறிக்காது சாமி ஏன் நீத்தார் இறைவ இது அடிவர்கள் அடிவர்கள் அல்ல அடிவர்கள் அப்படிதானே நேர காலையில மணி அஞ்சரைக்கு கோயிலுக்கு போகுது எங்கேயோ ஒரு பொண்ணு லேச அழுக சத்தம் உஷா காலம் முக்கியம் இல்ல அதுக்கு உஷா காலத்தை விட ஏதோ ஒரு பெண் எழுவதுன்னு கால் திரும்பிச்சு திரும்பினா ஏதோ ஒரு சாவடி அங்கே அந்த மாதிரிலாம் விளக்கெல்லாம் இல்ல ஒரு பாப்பா நின்று அழுவுது என்னன்னா கீழே பார்த்தோம்னா ஒரு ஆள் அது அப்படியே ஒரு பெரிய எட்டு மலை வேஷம் ஒண்ணு போட்டு போட்டுருக்கு என்னம்மா என்ன நடந்ததும்மா அப்படின்னு அதெல்லாம் சைக்கிளார் பெருமா அடாரா கொட்டி இருக்க என்னம்மா நடந்தது அப்படின்னு பழம் போழில் சூழ் வைப்பூர்கோன் தாமன் எந்த சுவாமி வைப்பூர்னு ஒரு ஊரு எங்க அப்பா பேரு தாமன் மருகன் இவன் எங்க அப்பாவுக்கு மாப்பிள்ள மருகன் ஈவன் எங்க அப்பாவுக்கு ஏழு குழந்தை பொன் குழந்தை இவரில் மூத்தாள் இவனுக்கென்று உரை செய்து எல்லாம் மாப்பிள்ள கவலைப்படாதீங்க ரெண்டாவது பாப்பா முதல் பாப்பா உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எல்லாம் எங்க போகுது துபாயில வேலை பாக்குறவனு கடிதம் போயிட்டு இருக்கு அப்ப துபாயில இல்ல சொல்றேன் யார் அதுக்கு யார் உடந்தேன்னு கேட்டா யார் உடந்த மனைவியும் உடந்தேன் மனிதனுடைய நேர் தம்பி தான் அவன் வேற ஒண்ணும் இல்ல மச்சினன் அவன் அதனால சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு இவங்க கண்டிப்பா நீங்க நம்ம துபாய்க்கே கொடுத்துருவோம் இவன்ட்டு சொல்லிவிட்டு துபாய் பையனுக்கு துபாய் பையனை கல்யாணம் வச்சு நிச்சயம் பண்ண உடனே இவன் எனக்கு கொடுக்கலன்னு போகல பரவாயில்ல ரெண்டாவது பொண்ணு இருக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்றான் ஓடி ஓடி படமாடுறான் இதுங்கிறான் வர்றான் மாப்பிள்ள கூப்பிடுங்கிறான் அப்படிங்கிறான் அடாடாடாது எப்படி இவரில் மூத்தாள் இவனுக்கென்று உரை செய்து ஏதிலானுக்கு நான் துபாய்க்காரன்னு சொன்னேன் ஏதிலான நேயர் சொன்ன அயலானுக்குன்னு அர்த்தம் நான் அப்படி சொல்லாம துபாய்க்காரனுக்குன்னு அர்த்தம் சில்லற நிறைய இருக்கு கொடுத்துட்டான் இல்ல ஏதிலானுக்கு கொடுத்து இல்ல இப்படி கொடுத்து கொடுத்தார் அடுத்த அக்கா அடுத்த அக்கா அப்படின்னா இன்னும் ஆறு அக்காவுக்கு அப்புறம் இந்த அம்மா ஒண்ணு பாவம் ஏழாவது பொண்ணு அதனால ஓர் ஒருவராக எனை ஒழியந்தான் ஒவ்வொரு அக்காவா என்னை தவிர எல்லாரையும் கொடுத்துட்டாங்க அப்படி இருந்த ஆறு பாப்பா கல்யாணத்துக்கும் ஓடி ஓடி பரிமாறி இருக்கிறாங்க ஏன்னா நம்ம மாமா நம்ம அக்கா இன்னொரு பாப்பா இருக்கிறா கொடுக்க மாட்டாங்க இப்படி ஒரு மாப்பிள்ளை மச்சனம் கிடைச்சான்னா நீ என்ன வாழ்த்தன்னு தெரியுமா அந்த வைப்பூர்கோன் தாமனுக்கு கிடைத்த மைத்தனன் போல் கிடைக்க என்று ஆசீர்வாதம் பண்ணுங்க ஒரு மைத்தவன் எப்படி இருக்கும்னா எங்க பெரிய புராணத்தில் வைப்பூரில் தாமன் என்று சொல்லுகின்றவர்களுக்கு மைத்தனம் வாச்ச மாதிரி ஒரு ஆளு கூட மைத்தனம் வாங்கல ஓர் ஒருவராக ஒழி என ஒழியந்தான் தளர்ந்தழியும் இவனுக்கா நான் என்ன பண்ணிருந்தாரு ஆறக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்த கூட இங்க உறவுடப்படாது ஏழாவது பாப்பாவது கொடுப்பாங்க என்று சொல்லி மனதை அழிஞ்சிருக்கு இவனுக்கா இங்கேதான் காதல் செய்து அல்ல அயோக்கியத்தன் அது அல்லவா தகவு செய்து சேர்க்கிறார் என்னன்னா இப்படி அம்மா அப்பா செய்யறது தப்பு தான் ஒண்ணு பையாப்பா நம்ம மூட்டு பொண்ணே வேணாம் உனக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பண்ணி வச்சிருக்கான் இல்ல ஒரு அக்காலாவது கொடுத்துருக்கலாம் எனவே அப்பா அம்மா செய்வது அயோக்கியத்தனம்னு தெரிந்து நல்லா அதை அப்படி சொல்லாம சரி நாமாவது இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று தகவு செய்து என்ன செய்தோம் அங்கு அவரை மறைத்து எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம இவனுடனே சார்ந்து போந்தேன் எங்க அத்தானோட வந்தேன் இங்க வந்து ராத்திரி படுத்திருந்தோம் அப்ப பாத்திங் அட்டாச்சு ரூம் எல்லாம் கிடையாது ஒரு வசதி இல்லாம நம்ம முன்னோர் வாழ்ந்திருக்காங்க ஞாபகம் இருக்கணும் அல்லவா இவ்வளவு வசதி நம்ம முன்னோர்களுக்கு இருந்தது நீ கைலாயமாக ஆயிருக்கும் இவ்வளவு வசதியும் வாங்கி அமைக்கிட்டு அரியேன் பராபரமேன்னு உட்காந்துருக்கான் ஆமா ஆமா அதனால வந்தவங்க படுத்தான் படுத்தவனே இவன் தவறு செய்து அங்க அவரை மறைத்து இவனுடனே சார்ந்து போந்தேன் அப்படி பன்னெண்டு மணி இருக்கு சுவாமி ஒரு பாம்பு இத்தனை பேர் அங்கங்க படுத்திருக்கிறாங்க இவனே இங்கேயும் அங்க இருந்து வந்து இதெல்லாம் ஒளி ஒளியில காட்டவன இதெல்லாம் காட்டணும்ப்பா என்ன சொல்றீங்க பணம் இருந்தது இப்படிப்பட்டதா போடைய உன்னையும் காட்டுவேன் சத்தியம் பாழாப்பணம் பணம் நான் சொல்றேன் பாலரவு தீண்டமாண்டான் மறிகடலில் கலங்க விட்டார் போல நின்றேன் நல்ல கப்பல் இப்போ சரக்கு ஏத்திட்டு போனது நல்லா கடல் நடுவே போன போது அது ஒரு ஓட்டை வந்து எல்லா சாமானும் போனா அந்த ஆள் எப்படி இருப்பானோ அது போல இதத்தான் ஏதோ ஒரு சினிமா பாட்டுல காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடம் ஈட்டேன் எனக்கு இது பிடிக்கும் ஏன்னு நம்ம கருத்தோட ஒத்தம் இது மாதிரி வந்து பிடிக்கும் அது எந்த படம் என்னன்னு தெரியாது அவன் காகிதத்தில் கப்பல் செய்தான் பாவம் அது இப்படி போயிட்டுதே அப்படின்னு என்று சொன்ன உண்மைதான் பெருமான் அங்கிருந்தவாறே ஞானசம்பந்த பெருமான் இல்லை அங்கிருந்த சடையாயனுமால் எங்கே அது சடையாய் என்று சொல்றானேப்பா இந்த பாப்பா சொல்லுது சரண்யனுமால் உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லேன்னு அந்த பாப்பா அழுகிறாளேப்பா நீங்க ஓவியார் பாடுவது இதை எப்படி பண்ணோட போடுவாங்க எங்களுக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணரும் போது எப்படி இருக்கணும் சடையா சரண்யனுமால் நீதான் எனக்குப்பா வேற யாரும் இல்லைன்னு உன் காலில் விட விடையாயனுமால் கையில அறக்கடவுள் வச்சிருக்கிறியே விடையாக வச்சிருக்கிறியே இது அறத்துக்கு பொருந்துமா இந்த பொண்ணுக்கு பொருந்தனுக்கு பொருந்துமா தங்கமான தங்கத்தில் தங்கமல் ஆறக்கால் திருமணம் செய்து கொடுத்த பிறகு நாமாவது நம்ம மைத்தனை கல்யாணம் பண்ணி நினைச்சு அப்பா அம்மாவை மறைச்சு இப்படி வந்த பொண்ணாச்சு மட நேரம் என்ன அஞ்சு முப்பத்தஞ்சு எப்படி பாத்தீங்க மடையார் குவளை மலரும் மருகல் அந்த அஞ்சல் ஆறு அஞ்சல் இது வரைக்கும் அப்படி மொட்டா இருந்த குவளை எல்லாம் அப்படியே மலருதான் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள்முடிவே இப்படி ஒரு பெண்ணு கஷ்டப்படுறாளேப்பா நீ செய்யக்கூடாதா என்றெல்லாம் சொன்ன சிவ சிவ இதெல்லாம் அருமையா நீங்க ஞான சம்பந்த வரலாறுலாம் ஆனா உண்மை இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணி எல்லாம் படிச்சோன்னா பெரியவரான அது ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் போகும் ஏன்னா நாலாயிரத்தி இருநூத்தி வருஷம் பாட்டு இருக்கு மடையார் மடையில் பொருந்திய கூலை கூலை மலர் மலர் முடியான மருகள்னு சொன்னா அரைஞ்சு விடும் ஆமா ஆமா அது அப்படியே அவர் அந்த பாடல் பாடினவொடனே பெருமாவனுடைய திருவள்ளினாலே அந்த நஞ்சு நீங்கி அப்படியே ஏதோ படுத்தவன் எழுந்திருச்ச மாதிரி எழுந்திருப்பான் எழுந்த உடனே மணி இப்ப என்ன இருக்கும் அப்படின்னு இவர் வந்து நாலம்பது அஞ்சுக்கு தான் போயிருக்காரு உஷா காலத்துக்கு போயிருக்காரு போனவர் தான் இந்த சத்தம் கேட்டு வந்துட்டாரு வந்தா இது ஏறத்தால் ஒரு ஒன்றரை மணி நேரமா ஒரு மணி நேரமாக ஆயிருக்கணும் இந்த பாடெல்லாம் பாடி அமைந்திருக்க உடனே ஏழு ஏழே நாள் ஆயிருக்கும் உடனே என்ன பண்ணாரு எங்கதான் பார்த்தல உடனே ஒரு புடவை வேஷம் எடுத்துட்டு வாங்க <laughs> ஒரு திருமாங்கல்யமும் எல்லாம் பிச்சு சும்மா ஒரு ஒரு ஒரு இருபத்தி நிமிஷத்துல பட்பட்டணும் கடையெல்லாம் திறக்காது போய் சாய் கட்டி அதை எழுப்புங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பம் நீ எவ்வளவுதான் தாலி என்ன வாங்க வந்து ஏழு ஏழு ஐம்பது ஆச்சுன்னு அந்த இடத்துலயே வந்து கொடுத்தாரு கொடுத்து கெட்டி மேலம் எல்லாம் இல்ல வாய்னாலேயே அங்க நானும் அதெல்லாம் வெறும் கற்பனை மாறியா சொன்ன தாத்தா பெரியவானதில் இல்ல அதனால கோயில் மேல துவைச்ச அவருடைய கற்பனை அங்கேயே மனம் புணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டா திருமணம் அங்கேயே நடந்து போய் அப்புறம் அவங்க ஊருக்கு போனாங்களா வந்தாங்க அதெல்லாம் வெள்ளி தெரியல் காணுங்க ஏன்னா இப்ப ஞான சம்பந்தர் வரலாறு இது அதனால அதெல்லாம் கோயில் மேலாம் வச்சதா பெரியவான்னு தெரியல இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் எவரேனும் தாமாக இதெல்லாம் அவருக்கு கற்பா பாருங்க இப்ப எந்த பாட்டு ஆமா பார்ப்பானி அதுக்காக சொன்னேன் அல்லவா அல்ல பார்ப்பானி என யாண்ட பார்ப்பானி இங்கே பார்ப்பான்னு சொன்னாலும் கூட நீங்க என்ன சொல்ல பயன்படுத்தணும் அந்தனுங்கிற சொல்ல வேண்டும் ஏன் அந்தனன் ஆகி வந்து ஆட்கொள வல்லாய் ஆரமுதே பள்ளி எடுந்த ரூடா என்னங்கிறதுல பார்ப்பான் என இனம் பற்றி கூறினாரேனும் ஈண்டு அந்தனன் என்பதே கொள்க என்னை அந்தனாவதும் காட்டி வந்த ஆண்டாய் பள்ளி எழுந்துள்ள எந்த ஆறாகலின் அருமையாளர் எழுதியிருப்பான் அந்த அங்க அந்த நாளங்கிறது வேற அழகிய உடைய முனிவன் இருக்கான் சரி பாருங்க இப்படியாக பார்ப்பானி எம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாதப்பூப்போது அணிவது என்று கொள்ளோ பெருமானை நினைந்து நினைந்து பாடி உன்னுடைய திருவடியாகிய பூப்போது அதாவது மலர் மலர் அந்த திருவடியாகிய மலரில் என்று இந்த ஆன்மா அணைவதோ வந்து பொருந்துவதோ தெரியலையே என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணந்தேனே என்று சொல்லி இந்த பத்து பாடல்களிலும் இந்த பொல்லாமணியை புணர்ந்தே என்று வருவதனால இது புரட்சி பத்து என்று சொன்னது வச்சிருக்காங்க இல்லைங்களா